எப்பொழுது நமக்கு சந்தர்ப்பம் வரும் பொழுது இல்லை என்றால் இது ஒரு பழக்கமாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஏனென்றால் கடமையானதுதான் முக்கியத்துவம் முக்கியத்துவமானது நமக்கு டியூட்டின்னா டியூட்டி டைமில் போறது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் நம்ம ஓடி செஞ்சுட்டு ஓடி டைமில் போயிட்டு நம்ம செய்தோம் என்றால் நம்முடைய டியூட்டியை அது அங்கு அவ்வளவு மதிப்பு அல்லது அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது அதே போல உச்சால நமக்கு ஆகிய கடமையான விஷயத்தை செய்த நிலையில் உபரியான நஃபிலான அமல்களை செய்வது அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கும் இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலை தலைப்பண்புக்குறர்களே நம்முடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அமல்களில் ஒன்று அல்லாஹுடைய அச்சம் அல் ஹோஃபுமின் அல்லாஹி மின் ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் படைத்த ரட்சகன் ஒட்டுமட்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒட்டுமட்ட இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீ மீனை அஞ்சி வாழ்வது இது ஒரு இபாதத்து நாம் முதல் இருந்து இதுவரை நாம் அல்லது இன்ஷா அல்லா கிட்டத்தட்ட முப்பது அமர்வுகள் பார்க்கக்கூடிய அனைத்துமே உள்ளம் சம்பந்தப்பட்ட ஐபாதத்துகள் இது நம்முடைய உறுப்புகளால் நம்முடைய வெளிப்படையால் செய்யக்கூடியது கிடையாது மாறாக ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமும் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமல்களாக இருக்கின்றது ஏனென்றால் ஈமான் என்று சொல்லும் பொழுது மூன்று விஷயங்கள் ஈமானில் அடையும் ஒன்று நாவால் முழங்குவதும் இரண்டாவது மனதால் ஏற்றுக்கொள்வதும் மூன்றாவது செயல்முறையால் செய்வதும் அல் இக்ராரு பில் லிசான் வ தஸ்தீகும் பில் கல் அமலும் பில் ஜவாரி இப்போ இந்த ஈமன் மீது மூன்றும் சேர்ந்ததாக இருக்கும் இந்த ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் அது முழுமையான முக்மின் ஈமான் உள்ளவன் என்று சொல்ல முடியாது அப்போ நம்முடைய அனைத்து அமர்வுகளையும் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் தவக்குல் அல்லாஹை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அதுவும் நம்முடைய இதயம் சார்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது அதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் அல்லாஹு தாலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அதுவும் அல்லாஹ் அது நம்முடைய உள்ளம் சார்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது ஆக நம்முடைய இந்த அமர்வு சுருக்கமான அமர்வு அனைத்துமே நம்முடைய உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத்தாக ஏற்கனவே இதற்காக கசடுத்தன்மை ஏற்பட்ட இந்த உள்ளத்தை உயிர்ப்பிப்பதற்காக சில அமல்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் வைத்திருக்கின்றான் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடியது அல்லாஹை அஞ்சிக் கொள்வது அல்லாஹு சாலாவை அஞ்சிக் கொள்வது என்பது இது ஒரு இபாதத் எப்படி நாம் தொழுகையை தொழுகின்றோமோ நோன்பு நோக்கின்றோமோ ஹஜ் உம்ரா தானம் தர்மம் என்று செய்கின்றோமோ அப்படியே அல்லாஹை அஞ்சி வாழ்வது என்பது இது ஐபாதத் இது வர்ஷிப் இது வணக்க வழிபாடு அடியான் அல்லாஹூ சால் அவன் எங்கு இருந்தாலும் சரி அடியான் அவன் அல்லாஹை அஞ்சிய நிலையில் வாழ்வதுதான் அது அவனுக்கு ஒரு ஒழுங்காக இருக்கின்றது இரண்டால் அடிமை என்பவன் அவன் அல்லாஹுக்கு அவன் எதிராக அல்லது அல்லாஹு சாலாவை அஞ்சு நிலையில் வாழ்வான் எப்படி அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் நஞ்சு கொள்வான் நான் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டேன் என்றால் என என்னை அவன் தண்டித்து விடுவானே என்ற அந்த அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹு சாலா என்னை தண்டித்து விடுவானே என்ற அந்த அச்சம் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய பயம் எப்பொழுது ஏற்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம் மனிதன் தவறு செய்யும் பொழுது மனிதன் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவன் அல்லாஹுடைய நினைப்பு அங்கு கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் நான் அவனுக்கு மாறு செய்துவிட்டால் என்னை தண்டித்து விடுவானே என்ற அந்த அச்சம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் சுபான் அன்புக்குரிய தண்டிப்பது என்பது தண்டனை என்பது நம் சாதாரணமாக நம்முடைய உலகத்தில் பார்க்கக்கூடிய தண்டனை நம்மால் பார்க்க முடியவில்லை அல்லாஹூ தாலா படைத்து வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலை பாவிகளுக்காக அவன் மிக பிரத்யேகமாக ஏற்படுத்திய அந்த சிறைச்சாலை அந்த நரகத்தை நாம் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளும் அதில் இருக்கக்கூடிய ஜுவாலைகளையும் அதில் இருக்கக்கூடிய தண்டனைகளையும் நாம் படித்தாலே நம்முடைய நம்முடைய உடல் நடங்கி விடுகின்றது நம்முடைய உள்ளம் நடங்கி விடுகின்றது அப்போ அந்த நிலை நம்முடைய நாம் அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுதும் அல்லாவுக்கு பாவம் அல்லாவுக்கு என்னுடைய சட்டத்தை நாம புறக்கணிக்கும் பொழுது அந்த அச்சம் நம்முடைய மனசில் ஏற்பட வேண்டும் இதைதான் சுபான் அல்லா அம்பியாக்களும் நபிமார்களும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா சுபான் அல்லா நபிமார்களை அம்பியாக்களை சிறந்த மனிதர்களில் தேர்ந்தெடுக்கின்றான் அப்படிப்பட்ட நபிமார்களையும் அப்படிப்பட்ட நம்பியாக்கள் அல்லாவை கண்டு அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்குமே ஆனால் நாம் எந்த நிலை அதுதான் அல்லாஹு தலா திருமுறையில் கூறுகின்றான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை குல் இன்னி அஹாஃபு இன் அசைத்து ரப்பி அதாபயோ மின் அதீம் நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் நான் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டேன் என்றால் அந்த மகத்தான நாளில் அவன் என்னை கொண்டு தண்டித்து விடுவானே என்று நான் அஞ்சுகின்றேன் அந்த மகத்தான நாளில் இந்த தீர்ப்பு நாளில் மனிதன் தனிமையில் அல்லாவை சந்திக்கக்கூடிய அவனுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய அந்த நாளில் என்னை கொண்டு அவன் தண்டித்து விடுவானே என்று நான் அஞ்சுகின்றேன் யாரு அல்லாஹு தாலா யாரை தன்னுடைய சிநேகிதனாக எடுத்துக்கொண்டானோ தேர்ந்தெடுத்து கொண்டானோ சுஹானல் அப்படிப்பட்ட நபி அஞ்சுகின்றார்கள் என்றால் நம்முடைய நிலை எப்படி என்று நாம் நினைக்க வேண்டும் அதே போல அல்லாஹு தாலாவுடைய அஞ்சக்கூடிய விஷயத்தில் அவன் எதுவெல்லாம் அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையை விதித்திருக்கின்றானோ அதன் மீதும் ஈமான் கொண்ட நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா சொல்லப்பட்ட தண்டனைகள் நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளை நாம் நினைவு கொண்டோம் என்றால் மனிதன் பாவத்திலிருந்து தன்னை விளக்கிக் கொள்வான் சுஹான் அல்லாஹ் அவன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தையில் இன்னல் ஹாசிரின் அல்லதீன ஹசிரு அன்புசஹும் அஹ்லீஹிம் யோமல் கையாம நிச்சயமாக இந்த நஷ்டவாளிகள் யார் என்றால் தானும் கெட்டு தன்னுடைய குடும்பத்தாரையும் அவன் கெடுத்தானே அவன்தான் உண்மையான நஷ்டவாளி மறுமை நாளில் அல தாலிகல் ஹுஸ்ரானுல் முபீன் இதுதான் மகத்தான ஒரு நஷ்டம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி கூறுகின்றான் அதற்கு பிறகு அதே ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் லஹும் மின் ஃபௌகிஹிம் ظُلَلٌ مِنَ النَّارِ وَمِن تَحْتِهِمْ ظُلَلٌ ذَلِكَ يُخَوِّفُ اللَّهُ عِبَادَهُ يَا عِبَادِي فَاتَّقُونَ அந்த நாளில் அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பை கொண்டு நெருப்புடைய நிழல் இருக்கும் அல்லாஹ் அக்பர் நாம் நெருப்புடைய நாம் வெயிலுடைய நிழலை பார்த்திருப்போம் மற்ற விஷயத்துடைய நிழலை பார்த்திருப்போம் அல்லாஹு தாலா நெருப்பு நெருப்புடைய நிழலை அல்லாஹு தாலா மேலிருந்தும் கீழிருந்தும் அவனுக்கு தண்டிக்க தண்டிக்க தண்டிப்பதற்காக அவன் ஏற்படுத்துவான் இது அல்லாஹு சாலா கூறுவது இது அனைத்துமே படைத்தது எதற்காக அடி அவனுடைய அடியானை அவனை அவனுடைய அடியானை அச்சமூட்டுவதற்காக தான் அல்லாஹூ தாலா இதை படைத்தான் யா ஐபாதி என்னுடைய அடியார்களே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று என்னை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே தன்னுடைய திருமலை சூரத்து சுமருடைய பத்து பதினைந்தாவது ஆயத்தில் கூறுகின்றார் அப்போ அன்பு குறுகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிலை இருக்க வேண்டும் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் என்ன நஷ்டவாளிகளாக இருந்தாலும் சரி நமக்கு நம்முடைய வேலையில் நஷ்டமா நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டமா நம்முடைய வீட்டில் சிரமமா பிரச்சனையா குழப்பமா சோ சோதனையா எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி நம்முடைய ஈமான் நம்முடன் இருக்கின்றதா அதைவிட மிகப்பெரிய ஒரு அருள் கொடை நம்ம நமக்கு அது கிடையாது அல்லாஹுடைய அச்சம் வருகின்றதா நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அங்கு அல்லாஹுடைய அச்சம் வருகின்றதா எனக்கு சோதனை வீட்டில் இருக்கின்றது அதனால ஏதாவது ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கலாம் என்று வரும் பொழுது அல்லாஹுடைய அச்சம் ஏற்படுகின்றதா அது மிகப்பெரிய ஒரு நியமிச்சு அது ஈமானுடைய ஒரு அடையாளம் மனிதன் தவறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் அல்லாஹை நினைத்து அல்லாஹை அஞ்சிக் கொள்கின்றான் அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் அதே போல அல்லாஹு சாலா இந்த முன்னாள் சமுதாயங்களுக்கு எப்படி அவன் அழித்தான் அந்த விஷயத்தையும் நாம் நினைவு கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அச்சம் என்ற அல்லாஹு தாலாவை அஞ்சக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படும் முந்தைய சமுதாயங்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு அட்டூழியங்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிக ஒரு படிப்பினையாக தண்டனை ஏற்படுத்தினான் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை நாம் கேட்டிருக்கவும் மாட்டோம் நாம் பார்த்திருக்கவும் மாட்டோம் அல்லாஹ் அல்லாஹுதல் அப்படிப்பட்ட தண்டனை கொண்டு சமுதாயத்தை முந்தைய சமுதாயத்தை அழித்தான் ஒரு சமுதாயத்தையே எடுத்து ஒரு ஊரையே அவன் வானவர்களை கொண்டு எடுத்து அதை குப்புரானு அதை அடித்து பூமியில் அடித்து அதற்கு மேல் கற்களை கொண்டு மலையுடைய அந்த கற்கள் மலையை கொண்டு அல்லாஹூ தாலா அந்த ஒட்டுமட்ட ஊரையே அழித்தான் என்றால் சுபான்லா சற்று சிந்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தண்டனையாக இருக்கும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இப்போ இந்த நிலையில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் எங்கு எனக்கு அல்லாஹு தாலா என் நான் பாவம் செய்யும் பொழுது நான் தவறு செய்யும் பொழுது என் அல்லாஹு தாலா என்னுடைய நரம்பை அவன் பிடித்து விடுவானோ என்னை அவன் தண்டித்து அழித்து விடுவானோ என்ற அந்த அச்சம் இருக்குமே ஆனால் மனிதன் தவறுகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அதைதான் இந்த விஷயத்தை நாம் அறிய வேண்டும் அதே போல மார்க்க கல்வி நமக்கு எவ்வளவு முடியும் அந்த கல்வியை கற்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹு தாலாவுடைய கருணையை பற்றி அல்லாஹு தாலாவுடைய தண்டனையை பற்றி நாம் அறிய வேண்டும் மார்க்க கல்வி எவ்வளவு நாம் அறிவோமோ அல்லாஹுடைய அச்சம் நமக்கு அதிகமாக இருக்கும் இன்னமா யக்ஷல்லாஹமின் இபாதியில் உலமா நிச்சயமாக கல்வியுள்ளவர்கள் தான் அல்லாவை பற்றி அறிந்திருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான அவர்கள் அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகின்றார் வயசு வரம்பு என்பது மார்க்க கல்விக்கு இல்லை என்பவர்கள் இந்த கல்வி என்பது இந்த உலக வார்க்க கல்வி என்பது மனிதனை மனிதனாக வாழச் செய்யக்கூடிய ஒரு நெறிமுறை ஒரு நெறிமுறை இந்த கல்வியை எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும் இமாமோ அல்லது மற்ற இவரு இல்ல ஒட்டுமொத்த மனிதர்களும் எனக்கு என்ன தேவை இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அப்படி வாழ்வதற்காக நான் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது அன்புக்குகளே ஆக எவ்வளவு நம்முடைய அல்லாஹு தாலாவை பற்றி நாம் அதிகமாக அறிவோமோ அவ்வளவு அஞ்சம் நம்மிடம் வரும் அவ்வளவு நேசம் அல்லாஹ் நமக்கு நம்மிடம் வரும் பொதுவாக அன்புக்குகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மொக்மீனுடைய வாழ்க்கை இமாம் இப்னு கையம் ரஹிமா அல்லா அவ்வளவு அழகாக கூறியிருக்கின்றார் ஒரு மொக்மீனுடைய அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி என்றால் ஒரு பறவையுடைய இரண்டு இறக்கை போல ஒரு ரக்கை அல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அல்லாவையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ரக்கையும் இன்னொன்று அல்லாஹுடைய அச்சம் அல் ஹவுஃபு ஒர் ரஜா அல்லாவுடைய அச்சமும் அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடியது அவன் முன் இருக்க அவன் மீது இருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை இந்த இரண்டையும் கொண்டுதான் மனிதன் முக்மின் இந்த உலகத்தில் வாழ முடியும் இதில் இந்த இரண்டு ரக்கையில் ஒரு ரக்கை இல்லை என்றாலும் அந்த பறவையால் பறக்க முடியாது அதே போலதான் ஒரு முக்மின் என்பவன் இந்த இரண்டு நிலையும் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை அஞ்சிய நிலையிலும் வாழ வேண்டும் அவன் தவறு செய்து விட்டான் அறியாமல் தெரியாமல் அவன் தவறு செய்து விட்டான் என்றால் அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடியவன் என்ற அந்த நம்பிக்கை நம்பிக்கையும் அவனை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இமாயும் இப்னு கையம் ரஹிமல்லா இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்கின்றார்கள் ஆக சில விஷயங்களை நாம இமாம் சலஃபு சாலிஹிங்களுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அக்பர் நம் நாம் அவர்களுடைய வரலாறை படிக்கும் பொழுது எண்ணற்ற அமல்களை செய்த பிறகும் அவர்கள் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது என்ன காரணம் என்ன காரணம் அவருடைய வாழ்க்கையில் அமல்கள் எவ்வளவு அமல்கள் என்றால் அவர்களுக்கு நிகராக சமமாக இந்த உலகத்தில் வரக்கூடிய வரை மணி கியாமனால் வரை வரக்கூடிய மனிதர்கள் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அமல்களை செய்த சஹாபாக்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அல்லாஹுடைய அந்த அச்சம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது எப்பொழுதுமே அவர்கள் நிம்மதி கொள்ளவில்லை ஆ நான் அமல் செஞ்சிட்டேன் எனக்கு சொர்க்கவாசி என்ற அந்த பட்டம் கிடைச்சிருச்சு அது முடிஞ்சது என்று சொல்லவில்லை சுபானல்லா அவர்கள் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாவை கொண்டு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் உமர் ரதி அல்லாவுடைய நிலையில் நமக்கு தெரியாதா ஹந்தாலா ரதி அல்லாவன் ஹுதைஃபா பின் யமான் ரதி அல்லான் அவர்களிடம் செல்கின்றார்கள் ஹுதைஃபா பின் யமான் ரதி அல்லாவன் ரகசிய தோழராக இருந்தார் நபி சொல்லா அலி வஸ்லமுடைய ரகசிய தோழர் அவரிடம் முனாஃபிக்கின்கள் ஹெபோக்ரேட்ஸுடைய நயவஞ்சகர்களுடைய பட்டியல் இருந்தது அதற்கு உமர் ரதி அல்லான் எனக்கு கொஞ்சம் அந்த பட்டியலை காட்டுங்க என்று சொல்லும் பொழுது இல்லை இது அல்லாவுடைய தூதரின் ரகசியம் நான் காட்ட முடியாது என்று சொல்லும் பொழுது அதாவது அடுத்த கேள்வி கேட்பது என்ன சரி என்னுடைய பெயர் இருக்கின்றதா யாரு உமர் அல்லாவன் இரண்டாவது ஹலீஃபாவாக நியமனம் செய்யப்பட்ட அவர்களுடைய எண்ணம் கொண்டு நிறைய எண்ணற்ற ஆயத்துக்களும் சட்டங்களும் இறக்கப்பட்டன அது பிபுலாவாக இருக்கட்டும் ஹிஜாபாக இருக்கட்டும் சுபானல்லா முனாஃபிகளுக்கும் என்ன இறை நிராகரிப்பார்களுக்கு அவர்களுக்கு துவா செய்வதும் அல்லது ஜனாதா தொழுகை தொழக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எண்ணற்ற விஷயங்கள் அவருடைய எண்ணத்தின் தோதுவாக எண்ணத்தின் பிரகாரமாக அல்லாஹால வகையை இறக்கினான் அப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்ன கேட்கின்றா என்னுடைய பெயர் முனாஃபிகளுடைய பட்டியல் இருந்ததா இப்போ நம்முடைய நிலை என்ன அன்புகள் அவ்வளவு அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உமர் உமர் உமர்பின் ஹத்தா பிரதிகரன் அவர்கள் கூறுகின்றார்கள் லவ் நாதா முனாதி மின செமா வானத்திலிருந்து ஒரு அழைப்பு விடக்கூடியவன் அவன் அழைப்பு விட்டால் ஐயுஹன் நாஸ் இன்னக்கும் தஹிலூனல் ஜன்ன குல்லுக்கும் மக்களே நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் இல்லா ரஜுலன் வாஹிதன் ஒரே ஒரு மனிதனை தவிர என்று சப்தம் வந்தால் லஹிஃப்து அன் அகூன அன் ஹுவ நான் அச்சம் கொள்வேன் அந்த ஒரே ஒரு மனிதன் நானாக இருப்பேனோ என்று சற்று சிது பாருங்கள் அல்லாஹ் அக்பர் உமரத்தி அல்லாவுடைய நிலை ஒட்டுமொத்த மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் ஒருவனை தவிர என்று அங்கு கூக்கலிடப்பட்டால் சப்தமிடப்பட்டால் அந்த ஒருவன் நானாக இருப்பேனோ என்ற அச்சம் அது எந்த விஷயம் அவர்களுக்கு அந்த அஞ்சம் கொண்ட கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தியது அந்த அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த ஈமானும் தான் அன்புக்குரிய அதே போல அப்துல்லா பின் மஸ்ரூத் ரியல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுஹான் அல்லா ஒரு மோக்மீனுடைய நிலை அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது ஒரு மோக்மீனுடைய நிலை எப்படி என்றால் அவன் ஒரு மலை அடி ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டக்கூடிய நிலை தான் அவனுக்கு இருக்கும் மலை அடி ஓரத்தில் நாம் உட்காரும் பொழுது எப்பொழுது பெரிய பாறை விழுமோ அல்லது இந்த மலையே நம்மில் விழுமோ என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் ஒரு மனிதன் ஒரு மோக்மின் ஒரு பாவம் செய்தான் என்றால் தான் அந்த பாவத்தை எங்கு அந்த பாவம் என்னை அழித்து விடுமோ என்ற அச்சத்திலேயே இருப்பான் அதே ஒரு முனாஃபிக் அல்லது அல்லாவை நிராகரிக்கக்கூடிய முஷ்ரிக்கு அவனுடைய நிலை என்ன ஒரு பாவம் செய்தான் என்றால் ஒரு ஈ அவன் முன் அவன் மேல் உட்காருவது போலதான் அவன் உணருவான் அதை இப்படி என்று அவன் அதை விரட்டி விடுவான் அதே தான் நிலைமை அல்லாஹ் அல்லாஹூ சாலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அப்துல்லா பின் மசூத் ரதியன் அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகின்றனர் அதே போல உமர் அபின் அப்துல் அசீஸ் உடைய வார்த்தையும் கூறி நம்முடைய உரையை நாம் அடி முடித்துக் கொள்ளலாம் உமர் அபின் அப்துல் அசீஸ் அவர் ரஹீம் அல்லா அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை மன் ஹாஃப் அல்லா அஹாஃப் அல்லாஹும் மின்ஹு குல்லஷி அல்லாவை யார் அஞ்சுகின்றானோ அல்லாஹை யார் அஞ்சுகின்றானோ ஒட்டுமட்ட படைப்பினம் அவனை கொண்டு அஞ்சும் அல்லாஹுடைய அச்சம் யாருடைய மனசில் இருக்குமோ அவன் யாரையும் அவன் யாருக்கும் அவன் அஞ்ச மாட்டான் ஒட்டுமட்ட படைப்பினம் மனிதர்கள் மட்டுமல்ல ஒட்டுமட்ட படைப்பினம் அவனை கொண்டு அஞ்சும் அல்லாஹுடைய அச்சம் யாருடைய மனதில் இருக்காதோ அல்லா ரபுல் ஆலமின் ஒட்டுமொத்த அச்சத்தை அவனுடைய மனதில் ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் ஆக அன்புகர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கட்டும் நம்முடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த இது இந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த உள்ளத்தை உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது அல் ஹவுஃப் அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கட்டும் நான் தனிமையில் இருக்கட்டும் நான் மக்களுக்கு இடையே இருக்கட்டும் நான் ஊரில் இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கட்டும் எங்கிருந்தாலும் சரியே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு மாறு செய்வது என்பது அல்லாஹ் என்னை நான் அழித்துக் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் என்று நாம் நினைக்க வேண்டும் அல்லாஹு சாலா ஆக சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக நாம் இந்த வாழ்க்கையில் இந்த குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அன்புக்குறிகளே சஹருடைய நேரத்தில் எழுந்துக்கும் பொழுது நாம் பயானை கேட்பதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் டிவி ஆன் செய்து அங்கு பயான் நடந்தாலும் சரி அதை கொண்டு தவிர்த்து கொண்டு அந்த நேரத்தில் சஹருடைய நேரத்தில் நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த சஹருடைய நேரம் எதற்காக இஸ்திஃபாருக்காகவும் சஹருடைய சஹருடைய உணவை உண்ணுவதற்காக ஆக அந்த நேரத்தில் நாம் இஸ்திஃபார் செய்வது இது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் அல்லாஹு தாலா முக்மின்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையில் ஒஹும் பில் அஸ்ஹாரி ஒபில் அஸ்ஹாரிஹும் எஸ்தாஃபிரோன் அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் எப்படி தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் இவ்வளவெல்லாம் கொடுத்தானே இவ்வளவு வசதிகளை கொடுத்திருக்கின்றான் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரணித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய மரண செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் நேற்று நம்மிடம் நின்று தொழுத நபர் இன்று இல்லை என்ற நிலையுமெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் இதற்கு நான் என்ன அவனுக்கு செய்தேன் என்ற அந்த நிலை நம்மிடம் உணர்ந்த உணர்வு இருக்க வேண்டும் என்பர்களே இந்த விஷயத்தை நாம் நினைவு இந்த மிகவும் கவனமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நான் என்ன உண்மையான ஒரு அடியானாக இருக்கின்றேனா என்ற அந்த நிலை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் அல்லாஹை அஞ்சிய அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நாம் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் அதற்கான உதவியை நாம் தேட வேண்டும் அல்லாஹூ சாயலா அவனுக்கு இபாதத் செய்வதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவனுக்கு அழகிய முறையில் வணக்க வழிபாடு செய்வதற்காகவும் அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக ஆமீன் வாஹ்ருதவான் அலமதுல்லாஹி ரபில்